الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ورسولنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم اتقوا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கே இலக்குகளும் சலாத்தினும் கருணையும் சலாமனும் ஏற்றமும் முகமது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா سيد الكونين خاتم النبيين சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்க வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய விடயங்களை செய்யுமாறு அந்த விடயங்களை முடிவுமான அளவு பாருங்கள் விடயங்கள் செய்ய வேண்டாம் என்பதாக கருத்திருக்கிறார் நூற்றுக்கு நூறு நூற்று முழுதும் விதமாக இருக்கிறார்கள் முதலாவதாக எனக்கும் அதற்குரியவர்களுக்கு நான் செய்கிறேன் கணேசுக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் இழந்தார்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு முக்கிய எல்லா சந்தர்ப்பத்திலேயும் தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்கள் நிலைமைகள் சோதனைகள் அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு புத்தி யோசிப்பா எனக்கு வந்திருக்கக்கூடியது ஒரு சோதனையா அல்லது வேதனையா இப்படியான ஒரு நிலம் எனக்கு ஒரு முக்கின் அவருடைய காலில் ஒரு முள்ளு குட்டி பட்டாலும் என்னுடைய எந்த பாவத்தின் காரணமாக அல்லது எந்த எந்த திட்டத்தின் காரணமாக இப்படியாப்பட்ட ஒரு நிலைமை உண்டாகிச்சு என்பதை ஒரு முக்கிய நிச்சயமாக யோசிக்குவார் பழமையாக செய்யக்கூடிய அமல் செய்தார் ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் விடுபட்டு போது அந்த அமல்கள் செய்யக்கூடிய நேரத்துல சோம்பல் உண்டாகுது இந்த நேரத்திலேயும் ஒரு மூமி யோசிப்பார் ஏனென்று காட்சி பித்தாகுது ஏனென்று திகழ்த்தாகுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நம்மள ஆலமீனுடைய ஒரு சுண்ணத்தில் நின்று கொண்டதுதான் ஒரு மனிதன் உலகத்துல எந்த முறையில நடக்கிறானோ சில நேரங்களில் அந்த மனிதன அந்த செயல்கள் சிந்தனைகளை வச்சு அல்லாஹ் சுபமாக நம்மளை அதுதான் விளமாக்கள் சொல்றாங்க அது கலாபு மோக்கலும் என்பதாக ஒவ்வொரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை பிரச்சனை அரசல் இருக்குது இது அவனுடைய பேச்சோட சம்பந்தப்பட்டது அவனுடைய செயலோட சம்பந்தப்பட்டது என்றுதான் ஏனோட இந்த பிரச்சனை வந்து உங்கள் இந்த இந்த செயல்கள் இந்த இந்த சிந்தனா சிந்தனை அல்லது இந்த இந்த சொற்களின் காரணமாக தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்றுதான் தெரியாது கண்ணியத்துக்குரிய சமூகங்கள் இருந்தவர்களே எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு செயல் இருக்கிறேன் இதுல ஆக முக்கியமான ஒரு விடயம்தான் நாங்க ரொம்ப கவனமாக எங்களுடைய வாழ்க்கை நடக்கிறது எங்களுடைய ஒவ்வொரு தேர்தலும் எங்களுடைய சோதனைகள் காரணமாக நீங்களே உங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டதுதான் என்பதாக இருந்தார்கள் நீங்க நலவு செஞ்சா அந்த நலனுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கு தான் நீங்க கெடுதி செஞ்சா அந்த கெடுதியுடைய பிரதிபலிப்பும் உங்களுக்கு தான் என்பதால் எனவே யாருக்கும் ரப்புக்கு நீங்க குறம் சொல்ல போகவானும் நீங்க உங்களுக்கே குறம் சொல்லிக்கோங்கோ நான் சொன்னால் இருக்கு எனவே கண்ணிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பாவங்கள் இருந்து தூரமாகும் எப்போ ஒரு மனிதன் பாவம் செய்வாரோ அந்த மனிதனுக்கு நன்மையினுடைய ஆசை அல்லாஹுமாக நம்ம கருதுவார்கள் حديث رسول الله صلى الله عليه وسلم தெளிவாக இருந்தாங்க ما من مسلم ينظر الى محاسن امراه اول مره ثم يغض بصره الا احدث الله عباده يجد حلاوتها ஒரு முஸ்லிம் அவருடைய பார்வை ஒரு அழகான பெண்ணின் மீது படுவது ஹராம் என்ற ஒரே ஒரு காரணத்தின் காரணமாக பார்வையை தாழ்கிறார் அவர் பார்வையை தீர்க்கிறார் தீர்க்கிறார் அந்த இபாதத்துடைய ருசியா அல்லா தருவான் என்பதான் எண்ணிற்குரிய சகோதரர்களே நண்பர்களே பாவமான பாட வருவது குறிப்பாக வாலிபர்களுக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நாங்க மோசமான அபாசமான தவறான காட்சிகளை கண்டால பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே தொழில்கள் இல்லாமல் இல்லாமல் இன்பம் இல்லாம பேசுறோம் திகுனுடைய இன்பம் இல்லாம பேசுறோம் ஏன் காரணம் செஞ்ச பாவம் எனவே சொன்னாங்க எனவே உங்களுக்கு புதியோட இபாதத்தை அல்லாஹ் அந்த விவாதத்துடைய ருசி அல்லாத எனவே இந்த ஹதீஸுடைய அடுத்த பக்கம் என்ன நீங்க பாவத்தை செய்வீங்க கண்ணால செயலால வளமையாக செய்யக்கூடிய அமல அல்லாஹ் கழுவிட்டு அந்த அமலுடைய வெறுப்பு அல்லாஹ் உள்ளத்துல போடும் அமலுடைய வெறுப்பு ஏன் வருவது பாவம் தான் குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார் ومن يعش الرحمن யார் ரஹ்மான அல்லாஹ்வ மறந்து வாழ்றாங்களோ نقيض له شيطانا فهو له قرين அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஷைத்தானை காட்டிடுவான் அந்த ஷைத்தான் அவனுடைய நண்பனாக மாறிடுவான் இந்த காலத்துல நாங்க பாக்குறோம் வெள்ளைக்குரிய சகோதரர்களை நண்பர்களே சிலர்களுக்கு அல்ல ஒரு பார்வையை வச்சிருக்கிறான் ஷேகான் ஜிங்கள் அவருடைய கண்களுக்கு விளங்கும் இரவுடைய நேரத்துல பஜார்ல நடமாடக்கூடிய நேரத்துல பார்த்தா செல்வாங்க அதுல இவங்க தலைக்கு மேல் இருக்கக்கூடிய ஷேத்தான்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஜின்கள் சில பேர் இருக்கிறாங்க இவன் செய்த பாவத்தால ஷெய்தான் மூலமாக காட்டப்பட்டு அந்த ஷெய்தான் அவருடைய நண்பனாக இவன் வீட்டுக்கு போனா எவ்வளவு பெரிய பக்கா எவ்வளவு பெரிய பித்தனா எவ்வளவு பெரிய சண்டை என்பதை யோசிங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பாவம் அந்த பாவத்தின் காரணமாக ஷேத்தான் அல்லாஹு சுபகான தாக்கிறான் அவனுடைய நண்பனாக ஷேத்தான் ஒரு ஆள் அல்லாஹு சுபகான இருக்கிறார் யாரு பட்டியோட செய்கிறாங்களோ அவன் எழுந்தக்கூடிய நேரத்துல ஷெய்தான் முடிச்சவனை போல இருப்பான் எவ்வளவு பெரிய சிக்கல்ல பிரச்சனையில முழுவான் என்றா கணேசனுடைய சகோதரர்களே நண்பர்களே அவனை ஷெய்தான் முடிச்ச போல அவன் கடமாறுவான் கஷ்டப்படுவான் என்பதான் இது முதலாவது விஷயம் ஏன் பிரச்சனை எவ்வளவு சோதனர் ஏன் அவனுடைய இன்பம் இல்ல நீங்க செஞ்ச பாவம் இருக்குது உங்களை இப்படியே தூரமாகிட்டு பல முசீபங்கள் உங்களோட வாழ்க்கையில வந்துச்சு அதீத சொல்லாகி செல்லலாம் உதவி மக்கள் இந்த லகபல் அவருடைய அவன் செய்யக்கூடிய பாவத்திற்காக எனவே ரிஸ்குடைய வித்திரணம் போது லேசாக கிடைக்கக்கூடிய ரிஸ்குல பல கஷ்டங்கள் நிலைமைகள் சோதனைகள் கஷ்டங்கள் கேவலங்கள் வருவது ஏற்காரணம் செய்த பாவத்தில் தான் இதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே முதலாவது விஷயம் பாவங்கள் என்று இரண்டாவது ஆக முக்கியமான விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அநியாயங்கள்ல இருந்து தூரமா ஒன்றிருக்கிறது ஒருத்தர் பாசங்களா பாவம் செய்கிறார் இன்னொன்று இருக்கிறது அவருடைய பாவம் அடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாகும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதுதான் அநியாயம் தெளிவாக சொன்னாங்க அல்லா தனக்கு அநியாயத்தை ஹராமாக இருக்கிறது குரானையும் அல்லா கேட்கிறான் فَسَيَعْلَمُ الَّذِينَ ظَلَمُوا أَيَّ مُنقَلَبٍ يَنقَلِبُونَ அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எந்த இடத்துல பேசி உழுவாங்க சிக்குவாங்க என்பதை நீங்க பாப்பீங்க என்பதாக குரான் அல்லாஹுக்கு சுபகாதம் கிதாபுல் கதாயர் பெரும் பாவங்கள் என்ற கிதாபில் ஒரு சம்பவம் கொண்டு கணேசிய சமூகத்தில் நண்பர்கள் ஒருத்தர் ரோட்ல கத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒரே ஒரு கைதான் இருக்கிறார் அந்த கை அப்படியே எடுக்கப்பட்டு யாரைய பார்க்கிறாங்களோ அவர் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் இருக்கட்டும் என்றுதான் ஒருத்தர் வந்து கேட்கிறார் ஏன் இப்படி கத்துறீங்க ரெண்டாவது நான் சம்பவத்தை சொல்றேன் எங்க சம்பவத்தை கேட்டா நீங்க யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டீங்க கேட்டாங்க என்ன சம்பவம் ரெண்டாவது ஒரு ஒரு மிஸ்கின் ஒரு பங்கீர் அவர் ஒரு மீனை பிடிச்சு கொண்டு வாராரு அந்த மீனை பார்த்தோன்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு நான் சொன்னேன் அந்த மீனை தா நாம் எதையும் பார்க்க தயாரா இருக்கிறேன் அவர் சொல்லலாம் இல்ல ஒரு ஏழை மனுஷன் எனக்கு இது எத்தனையோ நாட்களை கொண்டாடி சாப்பிட்டு இல்லை கொண்டு போகணும் நான் என்ன செஞ்சேன்னா பலவந்தமா அதை எடுத்தேன் நான் வந்து அடிக்கடி அந்த மீனை நான் எடுத்துட்டு போனேன் போகக்கூடிய நேரத்துல ஏதோ இந்த விரல்ல பெருவிரல்ல ஒரு முன்னொன்று குத்தி பட்டுச்சு அதனுடைய வருத்தம் எனக்கு தாங்க இல்லாம போயிருக்கு டாக்டருக்கு காட்டினா டாக்டர் சொன்னார் அந்த விரலை எடுத்து போடாட்டி உன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்பதா எனவே விரலை எடுத்து போட்டார் ஆனா மறுக்க முடியல கையுடைய ரிஸ்டுக்கு கீழே கையெடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு ஆனா மறுக்க முடியல எல்போக்கு கீழே கையெடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு மறுக்க முடியல கடைசி தோல் புஜத்திலிருந்து கையெடுக்க வேண்டிய நிலம் வந்துச்சு ஆனாலும் மறுக்க முடியாது இந்த நேரத்தில் ஒரு பெரியார் கேட்கிறார் பாப்பா ஏன் உனக்கு இவ்வளவு நான் மருத்துவம் செய்யறேன் ஒன்றும் செல்வதில்லை நீ யோசி உன்னையால் எந்த நிலை நடந்திருக்கிறதா என்பதா அவர் இந்த சம்பவத்தை சொல்றார் உனக்கு எந்த டாக்டர் மருத்துவம் செஞ்சு வராது நீ யார் கிட்ட அந்த நீங்க பலவந்தமா எடுத்தாயோ அவர்கிட்ட பேசி நீ மன்னிப்பு கேள்வி தேடி கொண்டு போறாங்க கதவை கட்டுறாங்க கேட்கிறாங்க என்ன தெரியுமா எனக்கு ஞாபகம் இல்லை எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி இப்படி நடத்தி என்னவோ அந்த இடத்துல நீங்க எனக்கு பதுவா செஞ்சீங்களா என்று சகோதரர்களை நண்பர்களை அறிவுறுதி எல்லாம் பண்ணுவாங்க சொல்றாங்க لا يظلمن إذا لا تظلمن إذا كنت مقتدرا والظلم يرجع عقباه إلى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك سعيد صالحا تنمي அறிவதி எல்லாம் சொல்றாங்க நீங்க சக்தி உள்ளவராக இருந்தாலும் நீங்க யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டும் என்ற அநியாயத்துடைய முடிவிலே அது கைசேதம் என்பதாகும் நீ அநியாயத்தை செஞ்சு நிம்மதியா பேசி கண்ண மூடி படுப்பாய் ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர் அவருக்கு தூக்க போதில் கண்களை விரிச்சு கொண்டு உனக்கு எதிராக பதுவா செஞ்சு கொண்டிருப்பாள் மறந்துடாத அல்லாஹுடைய கண்கள் தூங்காது அல்லாஹ் பிரிச்சு பார்த்து கொண்டே இருக்கிறான் அநியாயம் செய்யப்பட்டவருடைய பதுவா உனக்கு பழிக்கும் என்பதான் எனவே அந்த மனுஷன் கிட்ட கேட்க போறாங்க நம்ம இரவுல எல்லாமே பசியில இருந்தோம் நான் அல்லாஹ் கிட்ட உள்ள விஷயத்த அல்லாஹ் பொறுப்பு காட்டிட்டேன் என்றால் அல்லாஹ் அவனை மன்னிங்க சொல்லி முடிக்கல வந்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை நாம் இப்ப பாக்குறோம் எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல சம்பாதிக்கிறாங்க ஆனா யாருடைய சொத்து எடுத்திருப்பாங்க யாருக்கு சரியா அநியாயம் செஞ்சிருப்பாங்க யாரை ஏமாத்தி இருப்பாங்க ஒரு முஸ்லிம் மூலமாக ஒரு முஸ்லிம் மூலமாக அநியாயம் நடந்தா அந்த அநியாயம் அல்ல உலகத்திலே பல நோய்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளத்துல உள்ளத்துல கையெழுத்து யோசித்து பாருங்க ஏழைகளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை சில நேரங்கள்ல யாருக்கு அநியாயம் செய்யும் எங்களுடைய அநியாயம் எங்களுக்கு அல்ல ரிட்டர்ன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை இருந்தார்களே அதே மாதிரி ஒரு முக்கியமான மூணாவது விஷயம் தான் சமூகத்துல வாழக்கூடிய நேரத்துல மக்களிடத்துல தவறுகள் பாவங்கள் நீக்கலாம் ஆனா யாரும் யாரையும் நம்ம பாவத்தை வெறுப்போம் ஆனா பாவிய வெறுக்க மாட்டோம் எப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்வாக கருதுவாரோ திருவிதியில வரக்கூடிய சொன்னாங்க மண் அழியத அகாவுடி தன்மை லம்யமுத் ஹத்தா யமலஹோ யாரு தன்னுடைய ஒரு சகோதரரை அவருடைய பாவம் குறையும் காரணமாக தாழ்வாக மதிப்பாரோ அந்த பாவத்தை அந்த குறைய இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அல்ல இந்த மனிதனை மௌத்தாக்க மாட்டாங்க என்னுடைய சகோதரர்களே நண்பர்களே யாரையோ உள்ள அவர் லட்சத்தியாக இருப்பார் அவர் தூள்ல இருப்பார் அவர் பொனோகிராபியில் இருப்பார் பாவத்தில் இருப்பார் கேள்வி இருப்பார் நாங்க எப்படி பெருமையாக பாடங்களை பிள்ளையில வளர்க்கிற முறை புள்ளையில வளர தெரியா எங்கிட்ட புள்ளைய நின்று அவரை தாழ்வாக நினைச்சு எப்ப நாங்க அவருடைய குற்றத்தை வச்சு தாழ்வாக மதிப்போமோ அடிக்கிறது அல்ல அந்த சோதனை அவரோட வாழ்க்கையில் உண்டாக்காம உங்களே அல்லாம பார்க்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே என்ற வாழ்க்கையில வரக்கூடிய பல பிரச்சனைகள் சோதனைகளுக்கு காரணம் ஒல்லாங்கி செல்வேன் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம் ஒரு கூட்டம் ஒன்று போகுது அந்த கூட்டத்தில் ஒரு கலவு ஒன்று நடக்குது ஒரு கலவு நடக்குது அந்த கலவு நடந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஒருத்தர் அந்த கலவு உடைய விஷயத்தில் ஒருத்தர் சந்தேகப்பட்டு பகிரங்கமா சொல்றார் இவர் தான் எடுத்திருப்பாரு ஆனா உண்மைக்கு அவர் எடுக்கவே கண்ணிற்குரிய சகோதரர்களை என்றவர்களான ஆனால் கேவலம் உண்டாகிச்சு மக்களுக்கு மத்தியில மோசமான ஒரு நிலம் உண்டாகிச்சு அவரும் ரொம்ப கவலைப்பட்டார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இளைஞர்கள் செய்யாத குற்றங்களை எல்லாத்துக்கு முன்னால் அப்படி சொல்லினார் எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால வல்லாகி நாக கண்ல கண்டோம் அவருடைய மகனை அல்லாஹு மகான களவெடுக்க வச்சு ஒரு பெரியோர் இடத்துல அல்லாஹ் கேவலப்படுத்தின சம்பவம் எத்தனையோ வருடங்களுக்கு போறவும் அவருக்கு கேள்விப்படுவது எந்த மகனுக்கு இப்படி நடந்து அவருக்கு அல்ல அவ்வளவு கேவலப்படுத்தார் அந்த நேரத்தில் அவருக்கு சொல்லப்படுவது இத்தனை வருடங்களுக்கு முன்னால இப்படியாக ஒரு மனிதன் விஷயத்துல நீங்க நடந்து கொண்டீங்க அல்ல அவர் இப்படி சோதித்தாரு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லா ஒவ்வொன்றையும் பார்த்துக் இப்படி சொல்றாங்க லவ் நான் ஒரு நாயை பார்த்து அந்த இருக்குது அல்ல இணைய நாயாக மாற்றுவானோ என்பதாக ஜெயிலுக்குள்ள போகும் அந்த ஜெயிலுக்கு கொண்டு போகக்கூடிய நேரத்துல பெரிய ஆளின் அவர் என்ன தெரியுமா சொல்றார் காரணமாக நான் இன்று சோதிக்கப்படுகிறேன் என்கிறார் என்னவர் பங்களோஸ் ஆகிட்டார் முஸ்லிம்ஸ் ஆகிட்டார் பேக்ரப்ட் ஆகிட்டார் என்ன என்ன நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒருத்தர் பேக்ரப்ட் ஆகிட்டார் முஸ்லிம்ஸ் ஆகிட்டார் பங்களோஸ் ஆகிட்டார் அவரை பார்த்து எல்லாத்துக்கும் முன்னால யார் முஸ்லிம் ஏ என்று கொஞ்சம் அவமதிச்சு நான் பேசிட்டேன் அதுதான் நாற்பது வருடங்களுக்கு அப்புறம் அல்ல என்னை இந்த நிலையாங்க கணியத்துக்குரிய நண்பர்களே ஏன் இந்த சோதனை நம்மளோட வாயால சோதனை ஏன் இந்த சோதனை நம்மளோட செயலால சோதனை நீங்க யாருக்கும் ஏற்க வேண்டாம் படிக்க வேண்டாம் அல்ல அது போல சொல்லவானம் உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை வந்திருக்கிறது நீங்க செஞ்ச விடயம் அல்ல உங்களே உலகத்தில் இந்த சொல்லி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எனவே பாவத்தின் காரணமாக இரண்டாவது அநியாயங்களின் காரணமாக மூணாவது அழுத்தாடுகளை அவமதிப்பதின் காரணமாக அதே மாதிரி நாலாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எங்களை உறவுகளை முயற்சி வாழ்வதின் காரணம் எப்ப உறவுகளை முயற்சி வாழ்வோமோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் சோதனை உலகத்திலே வந்துடும் என்பதாக குரான் சொன்னால் தெளிவாகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குரான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா யார் உறவுகளை முறிஞ்சி வாழ்றாங்களோ أولئك أولئك لهم اللعنة ولهم سوء الدار அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார் உறவுகளை முறிச்சி வாழக்கூடியவர்களுக்கு லஹுமுல் லஅனத்து அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது உலகம் சூக்குத்தான் அவர்களுடைய வீடுகள் ரொம்ப முகமான வீடுகள் என்றுதான் அது உலகத்திலேயும் தான் மறுமை கரியக்கூடிய சகோதரர்களை நண்பர்களை வீட்டுல பறக்கத்து இல்ல வீட்டுல எப்பயும் கண்ட வீட்டுல நோய் இருக்குது கண்ணியத்துடைய சகோதரர்களை நண்பர்களே உறவுகளை முடிச்சு உள்ளங்களை நோவித்து நீங்க வாழ்றீங்களா ஒரு நாளும் அந்த வீட்டுல பறக்கத்திருக்காங்க ஹதீஸ்ல அவர்களுடைய ரிஸ்க் விஸ்திரணமாக ஓடும் என்பதாம் வரக்கத் உண்டாகணும் யார் விரும்புகிறாங்களோ யாருடைய ஆயுள் நீடிக்கோணும் சுகமான வாழ்க்கை கிடைக்கணும் என்பதாக யார் விரும்புகிறாங்களோ உறவுகளை மொழிக்காம தேடி வாழுங்க இந்த வார்த்தையால மாற்றி சென்றன் தவறாக நினைக்கிறார்கள் யாருக்கு வாழ்க்கையில பறக்க இல்லாம முசிபல் வரணும் என்று யாருக்கு ஆயுள் நீண்டாம அவசரமா மவுத்தாகணும் நோயாளியாகணும் ஆசைக்கிறதோ அவங்க குடும்பங்களோட உறவுகளோட சண்டை பிடிக்கட்டும் என்பதுதான் ரசூல்லா இருந்ததாம் மவுத்தாகணும் அவசரமா நோயாளியாக மாறணுமா வாழ்க்கையில பழக்கத்தில் இல்லாம போகணும்னா கண்டுபிடிச்சி காவல இதெல்லாம் கொடுத்தாடி செல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சகோதரர்களே நண்பர்களே ஒரு வீட்டுல ஒரு மனைவி நோயாளி தாழ்ந்த வருஷம் நடக்கவே கிட்ட அமைந்து அந்த ஆயத்தில் ஓதினாலும் இவருடைய உள்ளம் சென்றது இது நோய் இல்ல வேறொரு பிரச்சனை கேட்டால் நீங்க இருக்கக்கூடிய இந்த ஊட்டி இருக்குது இந்த காலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா என்ன பிரச்சனை இல்ல பாப்பா விவசாயத்துக்கு போறோம் சொத்து விஷயத்துல எனக்கும் மக்கள் தொகுப்புல நானாவடம் பிரச்சனை அது எனவே உள்ளங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அவரும் சொல்றார் அவருக்கு இந்த அக்கௌண்ட் இருக்கிறேன் என்ன ஒரு நோயும் இல்ல முசாபா செஞ்சு மன்னிப்ப கேட்டு செட்டில்மெண்ட்டுக்கு வாங்க கை வந்ததும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை செஞ்சிட்டாங்க எந்த மருத்துவமும் இல்லாம கால் நடக்கிறார உங்களை நடக்கும் இதெல்லாம் உலகத்துல நாம காணக்கூடிய விடயங்கள் கட்டு கதைகள் கண்ணியக்கூடிய சகோதரர்களை நண்பர்களை முஸ்லீமா வேற ஒன்றும் இல்ல நீங்க செய்யக்கூடிய அநியாயம் உங்களோட உணவுகளை நீங்க முடிச்சு வாழ்கிறது சண்டை குடிக்கிறது அந்த வீடு அவருடைய வீட்டுல முசீபத் என்று எனவே சமூகத்தோட வாழக்கூடிய நேரத்துல கணியத்துக்குரிய சமூகத்தை இருந்தது தான் இவ்வளவு விஷயங்கள் அழகா நம்ம கூட சொல்லிக்கிறோம் இவ்வளவு விஷயங்கள் அழகா நம்ம சொல்லிக்கிறோம் இப்ப நீங்க சங்கத்தில் யோசிக்கலாம் அதுதான் நான் பாவம் செய்யறதுமே இல்லை நான் யாருக்கும் அநியாயம் செய்யறதுமே இல்லை நான் யாரையும் குறையாக மதிக்கிறதும் இல்லை உறவுகளை முடிச்சு வாழ்ந்ததும் இல்லை ஆனாலும் சோதனை பிரச்சனை எல்லாமே வருவதுனாலே கண்ணைக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விஷயம் ஒன்று படிக்கிறாங்க நாம் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நம்மளாலவே சிலர்களுக்கு சில நியமங்களை தருவார் அந்த நியமங்களை அனுபவிக்கக்கூடிய நேரத்துல சொன்னாங்க நீங்க உங்களோட தேவைகள் பரிபூர்ணமாக்கக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹிடத்துல உதவி கேளுங்க ஆனா மறைவான அமைப்புல செஞ்சுக்கோங்க ஆடம்பரங்கள ஆடம்பரங்களை வெளியே காட்டிடவான ஏன் அதன் மூலமாக உங்களுக்கு பொறாம உண்டாகும் அதே மாதிரி கண்கள் உண்டாகும் நீங்க யாருக்கு பணியாளர் செய்யல உங்களோட வாகனம் உங்களோட வீடு உங்களோட நட உங்களோட புட உங்களோட பாவனை சில நேரங்கள்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு நீங்க சின்னதையும் பேஸ்புக்ல போட்டீங்க அதையும் இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க அதையும் நீங்க ஷேர் பண்றீங்க அல்லாஹ் தந்த நியமத்தால் சந்தோஷப்படுறங்க ஆனா மக்களுடைய கண்ணூர்ல இருந்து உங்களை பாதுகாத்துவோம் அது எத்தனையோ கண்கள் பார்ப்போம் அது அலமதுல்லா மாஷா அல்லா என்று சொல்லுவாங்களா எங்கெங்கெல்லாம் போறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் நீங்க அநியாயம் செய்யல நீங்க பாவம் செய்யல ஆனா அடுத்தவங்க கண்ணூர் எந்த அளவுக்கு சரியான அணிந்து வருது என்றா أكثر من يموت من أمتي بعد قضاء الله وقدره بالعين أو كما قال صلى الله ஏந்த உண்மத்துல அல்லாவுடைய கதா கதிரைக்கு பின்னால ஏந்த உண்மத்துல அதிகமான மக்கள் மௌத்தாகுவாங்க கண்ணூரின் காரணமாக ஏன் மௌத்து கண்ணூரின் காரணமாக மௌத்து கண்டிக்கக்கூடிய சகோதரர்களே நண்பர்கள் அவ்வளவு பயங்கரமானதுதான் இன்னொரு சமீபமான கண்டித்து வருவது கண்ணூர் ஒரு மனிதனை எந்த லெவலுக்கு கொண்டு போகும் என்றா அவருடைய குட்டி வேலை செய்யாத ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு மலைக்கு மேல ஏறி அந்த மலையிலிருந்து பாண்டி அவருடைய உயிரை உள்ள வாங்கி கொள்வார் வேற எந்த காரணமும் இல்லை கண்ணூரால் பாதிக்கப்பட்டவர் என்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் சமூகத்துல வாழ்வோம் ஒன்றுமே பெரிய அநியாயம் ஆனா நியமங்களை மறைச்சி அதை அனுபவிங்க எப்ப வெளியில காட்டுவீங்களோ அதன் மூலமாக பொறாம உண்டாகும் அதன் மூலமாக நண்பர் உண்டாகும் இது சூரியத்தை விட திருநெற்று எனவே ஏன் நோய் ஏன் பிரச்சனை ஏன் முஸ்லீமத் ஏன் சண்டை கண்ணியத்துடைய சகோதரர்களை நண்பர்களை அடுத்தவங்களுக்கு படிக்கவான் நீங்க உங்களுக்கு படிச்சுக்கணும் ஹதீசங்களுக்கு உலகத்துல வாழ வேண்டிய படித்து தருவது இவைகளை கவனம் செலுத்தாம நாம் எப்ப வாழ்வோமோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பல நிலைமைகள் கஷ்டங்கள் சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம் இந்த விஷயங்களை பேசுகிறோமோ கேட்கிறோமோ எல்லாத்தோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் சுபகான வழங்குவாராக தகவல் நினைக்கும்